இன்டைரக்டாக வெளிப்படுத்தப்படுகிறதை பைபிள்லையும் பார்க்கலாம் உலகத்திலையும் பார்க்கலாம் and we can see in the bible and also in the world and some dreams are, are revealed outwardly and it is hidden and it was not directly நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடு எரிஞ்சு போன மாதிரி சொப்பனம் பார்த்துட்டாங்கன்னா அவங்க அழமாட்டாங்க அந்த வீட்டுல ஏதோ கல்யாணம் நடக்க போதும்பாங்க And if you they are dreaming a dream that the building was dis- uh, destroyed and they think that some marriage is going to work in that home. அதாவது உலகத்து மனுஷனுக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி வச்சிருக்கான். And this is what and they have imagined the worldly people have imagined in this way. அதுபோல பைபிள்லயே கூட இன்டைரக்ட்டான பல காரியங்கள் சொப்பனங்கள்ல நீங்கள் வேதத்துல படிக்கலாம். Likewise indirectly in the Bible too you can read and some of the dream which was dreamed. இப்ப உங்கள யாருக்கோ சொப்பனத்துல டவுட் அதனால தான் இந்த சப்ஜெக்ட் வருதுன்னு எனக்கு ஒரு ஒரு தூண்டுதல் சாயங்காலத்துல இருந்து and i have a urging and some are having some doubts regarding this dream and so i got the subject this evening சில சொப்பனங்கள் அப்படியே நடக்கு and some dreams happens a search date time அப்படியே நடக்கிறத நம்ம உலகத்துல பார்க்கலாம் we can see the date and time it is performed we can see this in the world nastardam nu oral இருந்தான் அவன் எந்தையோ எந்த காலத்திலயும் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டான் And as the term, there was a person and he was called as a prophet in some period. அவன் எழுதினது மறைமுகமாக பல காரியங்களோடு இன்றைக்கு உலகத்தோடு என்ன செய்யுது ஒத்துப்போகிறதாக இருக்கிறது And he have written something so hidden way and it was also, it is joined, it is managing in this time. ஆனா பைபிள் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்குமே சில காரியங்களை தெய்வம் சொப்பனத்துல வெளிப்படுத்துகிறார் The Bible says that and the- everything is revealed out of the dreams to the person of this world. யோபு முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து இருந்து பதினெட்டு வரைக்கும் நான் வாசிக்கலாம் Book of Job, chapter thirty-three, verse fifteen to eighteen. In a dream, in a vision of the night, when deep sleep falleth upon men, in slumberings upon the bed, then he openeth the ears of men and sealeth their instruction, that he may withdraw man from his purpose and hide pride from man. He keepeth back his soul from the pit and his life from perishing by the sword. கண்ணனித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகுடிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார் நீங்க இந்த படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கும் When you read this, it is different and it is very clear. மனுஷருக்கு tham செய்யும் காரியத்தை velippaduthi adai muthrai போடுகிறார் And the Lord revealed the man and also sealed on it under instruction. அவன் தன் செய்கையை விட்டு நீங்கும்படியாக அந்த sopanathai avanukku காண்பிக்கிறார் And the Lord is giving him dream that he have to withdraw from his purpose. அவனுடைய பெருமையை இந்த சொப்பனத்தின் மூலமாக அடங்கச் செய்கிறார் And he was subjecting his pride through his, this, through this dream. அவனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விளக்குகிறார் And he keepeth back his soul from the pit. சில சொப்பனங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் And some of the dreams are so marvelous for us. நான் பார்த்த சில சொப்பனங்கள் எனக்கு நிறைவேறி இருக்கிறது And some of the dreams which I have dreamed was fulfilled to me. என் நிமித்தம் பார்த்த अनेक சொப்பனங்கள் நிறைவேறிக்கிறது and the dreams which they have concerned for me are also fulfilled கரெக்ட்டா அதே டேட்ல அப்படியே நடந்திருக்கு டிட்டோவா நடந்திருக்கு at the same date it was happened to என்னுடைய டிரான்ஸ்ஃபர்கள் சில நேரங்கள்ல கரெக்ட் டேட்ல நடந்திருக்கு sometime the transfers which was performed on the perfect date ஒரு நாள் ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாசம் இந்த டேட் நீங்க இந்த ரூட்ல போறீங்க ஏதோ சம்பவிக்குது அப்படின்னு சொல்றாங்க One day the person called me and said, by this day and this time you were traveling in this route and this incident is happening to you. அப்ப நான் சொன்னேன் சரி ரைட்டு போற வழியில தானே ஊழியத்துல தானே போறேன் போற வழியில செத்தா மேல போறதை விடு அப்படின்னு சொல்லிட்டேன் And I thought that I am only traveling through this ministry and if I die, it doesn't matter, let it be. But வருடங்கள் சொல்லப்படவில்லை அதுல வருஷங்கள் சொல்லப்படல But the years are not mentioned ஆ. அது அப்படியே மறந்து போயிடுச்சு and the important thing was passed away. But அதே ரூட்ல நான் கன்வென்ஷன் பிரசங்கம் ஒன்னு போறேன் At the same time, I went for the convention preaching சரியான ஒரு accident and it was a terrible accident. நான் தப்பிட்டேன் I was escaped நான் அதை அப்படியே வெளிய தெரியாமலே அ- and I hid it that it should not be revealed outside. ஆனா மந்தண்டு பிரேயர் வரும்போது சொல்லாம இருக்க முடியல ஏனா அதுல வந்து தப்புனது வந்து ஒரு பெரிய miracle At the month and prayer, I did not mention because I was escaped. It was a great thing to me. அடிபட்டாலும் சாகாம தப்புனது பெரிய சாதனை And the one who was wounded and he was escaped out of death and it is a greatest achievement. அதனால solita So I said with the month in prayer. அப்ப center pastor பாஸ்டர் கூட அதை விரும்பல. And the center pastor at that time he did not desire it. ana sopana and ஆனா சொப்பனா அந்த மந்தண்ட பிரேயர்ல முடிஞ்ச பிறகு அந்த particular ஆள் enak phone adichathu end date அப்படினாங்க at the end of the month in prayer the particular person called and said then what which was the date adhe மாசம் adhe date adhe route So in the same date and same month and the same route. அப்ப நினைச்சேன் தேவன் வந்து எவருக்கும் தன்னுடைய காரியத்தை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அதுக்கு ஜெபிக்கும் பொழுது அதிலிருந்து நீங்க செய்கிறார் அதான் அந்த வசனம் The verse is that and the Lord reveals his purpose to every man and he helps them to help escape from that place. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோத்திரம் சாகட்டும் ஜெபிக்க கூடாது எப்படி ஜெபிக்கணும் அந்த ஆண்டவரே காப்பாத்தும் ஜெபிக்கணும் அப்ப அதுல இருந்து அவங்க நீங்குகிறாங்க if they are getting a dream to be getting any accident and you should not think that I should not pray that they must die you must help them in prayer to rescue out of ஒருவேளை பிசாஸ் அதை தீர்மானிச்சிருப்பா கர்த்தர் அதை உனக்கு வெளிப்படுத்துவார் நீ ஜெபிச்ச அந்த தீர்மானத்தை உடைக்கணும் sometimes the devil may be purposed or determined but you have to break through your prayers அதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டம் and that is the plan of God சொப்பனங்களோ தரிசனங்களோ தேவன் நமக்கு வெளிப்படுத்துறதுடைய காரியம் அதுக்காக நீ திறப்பல நிக்கணும் dreams visions and the things that God revealed to us you must stand in the gap for it கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதா May the God's holy name be glorified. பார்வோன் கூட சொப்பனம் பார்த்தான் அவன் தேவனுடைய மனுஷன் கிடையாது அந்நியன் தான் ஆனா அவனுக்கு தெளிவான தொ- சொப்பனங்கள் கிடைத்தது Even the Pharaoh dreamed the dreams and he is not a child, a people of God and he was not a child of God and he was a stranger but it was happened to him. அவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுது பஞ்சம் செழிப்பு இதெல்லாம் குறித்து தெளிவாக ஒரு மறைமுகமான ஒரு சொப்பன அவனுக்கு கிடைக்கிறது And what is going to happen in his kingdom either it may be the famine or the blessing or prosperity and it was known to him in hidden way Nebuchadnezzar சொப்பனம் பார்க்கிறார் and the Nebuchadnezzar and he told during the dreams அந்த சிலையை குறித்த ஒரு தெளிவான ஒரு அறிவு அவனுக்கு கிடைக்கிறது and he was getting with great knowledge about the prison பானபாத்திரக்காரன் சொப்பனம் பார்க்கிறான் and the cupbearer and he dream dream அவனுக்கு ஜெயம் கிடைக்கிறது and he got victory யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறான் and Joseph dream dream 17 வயசுல பார்த்த சொப்பனம் கனவு 30 வயதுல அவனுக்கு நிறைவேறுகிறது The dream that he dreamed at the age of 70 was fulfilled at the age of 30. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம் சொப்பனத்தின் மூலமாக தேவன் இடைவிட ஒரு வாய்ப்பை மனிதருக்கு வைத்திருக்கிறார் And what do we understand from this? And the Lord kept a chance for a man to rescue out of the dream that he dreams. அதனால எல்லா சொப்பனமும் அப்படியே நடக்குதுன்னு சொல்ல வரல நான் So I don't want to tell that all the dreams will be perform as such ஒரு சிலர் தூங்குறதே கிடையாது எப்பவும் சொப்பனத்துக்குள்ளே இருப்பாங்க and some of the people they will not sleep and they will be always engaged in dreams எதுக்கு சொன்னாலும் சொப்பனம் தரிசனம் சொப்பனம் தரிசனம் இப்படி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு டீம் கூட இருக்கு and some team are there whatever happens and whatever it may took place and they see and they saw the dream and visions சில சொப்பனங்கள் வந்து நமக்கு ரொம்ப பயங்கரமா தெரியும் பாக்கெட்ல காசா நிறைஞ்ச மாதிரி இருக்கும் பாக்கெட்ல பத்து பைசா இருக்காரு Sometime the dreams and we have that and we may have the pocket full of money, but we don't have even a single paisa in the packet. எழுபத்தி மூணாம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது When we look into Psalm seventy-three, அஹ், இருபதாம் வசனத்தை பார்த்த உடனே verse twenty, நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் முடிவது போல் ஆண்டவரே நித்திரை நித்திரை தெளிந்த உடனே எது போயிடும் என்ன சொப்பனம் நினைச்சு பார்த்தோங்கிறதே மறைஞ்சு போயிடும் அப்படியே மறந்தும் போயிடும் When they wake up out of the dream and they, you don't know what the dream they have dreamed, it will be disappear. ஆ. சொப்பனத்தினுடைய பல காரணங்கள் பைபிள் சொல்லி இருக்கிறது Many reasons for the dreams are mentioned in the Bible. எதையாவது ஒன்னு நினைச்சுக்கிட்டே படுத்தா அதுக்கு ஏத்த மாதிரியே வரும் சொப்பனம் And if you are thinking something and you sleep and you will have the dream concerning the same thing. அதனால நீங்க சொப்பனத்தை நம்பிடாதீங்க நம்பாமலும் இருக்காதீங்க நீங்க ஆவியில பகுத்தறியணும் so don't believe the dreams and you have to discern in the spirit பிரசங்கி 5 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look unto ecclesiastes chapter 5 verse 3 தொல்லையின் திரச்சினால் சொப்பனம் பிறக்கிறது and because of the torches and you the dreams are birth out தொல்லையின் திரச்சினாலே சொப்பனங்கள் பிறக்கிறது and the dreams comes because of the multitude of business பிரசங்கி ஐந்து ஏழை பார்க்கும் பொழுது When we look unto Ecclesiastes chapter 5 verse 7 அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருக்கிறது and many of the dreams of vanity அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம் what do we understand from this பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்தா புதுசு புதுசா சொப்பனம் வருங்க when the problems they touch the peak and you will get the various kinds of dreams அநேக சொப்பனங்கள் மாயை And ma- many diverse dreams of vanity. அது பாட்டுக்கு சு- ச- சம்பந்தம் இல்லாம வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் And unnecessarily it may touch and it may go pass away. தலையும் இருக்காது வாலும் இருக்காது And there will not be head or tail. துவக்கமும் இருக்காது முடிவும் இருக்காது And no beginning and end. சம்பந்தம் இல்லாத சினிமா மாதிரி போய்கிட்டே இருக்கும் And without any reason it goes like a cinema. ஒரு சிலருடைய சொப்பனம் வந்து இன்னைக்கு முடிஞ்ச நாளைக்கு தொடங்குது And some of the dreams are dreamed that if they end today and it will start from tomorrow. அதே சினிமா அதே சொப்பனம் அடுத்த ம- ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு கண்டினியூ ஆகுது The same cinema and the same dream are continued after two weeks. அதனால இன்னைக்கு சொப்பனத்தை பத்தி ஒரு டாக்டரேட்டே நம்ம எடுத்துடலாம்னு யோசிக்கிறேன் And so I had a thought to talk about the dream today. சரியா புரிஞ்சுக்கணும் You must understand தேவனுடைய perfectly. வார்த்தைகளுக்குள்ளே நமக்கு தேவையான சத்தியத்தை நம்ம எடுத்துக்கணும் And we have to take the truths from the word of God. என்னாகமும் பனிரெண்டு ஆறின்படி பார்க்கும் பொழுது According to Numbers chapter 12 verse 6 அங்கே சொல்லியிருக்கிறது உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் அவனோடு சொப்பனத்தில் பேசுவேன் and if the prophet among you then I will speak them in dreams ஆண்டவரே சொல்றாரு உங்கள ஒருவன் தீர்க்கதரிசி இருந்தான்னா என்னுடைய சித்தத்தை அவனுக்கு எப்படி வெளிப்படுத்துவேன் நானு சொப்பனத்துல அவனோடு பேசுவேன் if there be prophet among you and I will speak unto him in a dream நான் ஒரு இடத்துல இருந்தபோது அந்த சபை வந்து பயங்கர குழப்பவாதி சபை In one place when I ministered, the church was full of confusion. சபைக்குள்ளேயே சண்டை ஊருக்குள்ளேயும் சண்டை And quarrel in the church and also quarrel in the place. அது ஒரு குப்பம் And it was a slum area ah, ah, மீனவர்கள் area and it is a fisherman a- area. அவங்களுக்கு இந்த ஃபிஷர்மேனுக்குள்ளேயே பிரச்சனைகள் And there was a problem among the fishermen. அதுல பாதி பேர் விசுவாசி And half of them are believers பாதி பேர் வெளியாளுங்க and half half of the other வெளியேன்னு people. சொன்னா ஆர்சி இந்துஸ் எல்லாம் அதுல இருக்காங்க Others means and they are full of RC and Hindus. ரெண்டு குரூப்லயும் சிபிஎம் ஆளுங்க இருக்கான் And both the groups and we have CPM people. எப்படி இருக்கும் அந்த சபை எப்படி விளங்குமா அது And see how whether the church will prosper. சபையில இருக்கிற ஜனங்கள் இப்படி பிரிஞ்சிருந்தா அந்த சபை விளங்குமா If the people among the church are divided or separated, will the church will prosper? ஆனா அதே நேரத்துல But at the same இந்த time, ரெண்டு குரூப்புங்க தலைவர் சிபிஎம் ஆளு And there of this two groups are CPM people. புரியுதா ungalku Can you understand? rendu ரெண்டு குரூப்பினுடைய லீடர் யாருதான் சிபிஎம் ஆள் தான் And who is the leader of the both the group is a CPM men. அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது So I cannot do anything அவங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது and they could not do anything. ஆ. கலெக்டர்கிட்ட போராட்டம் போய் சேர்ந்தது and they went and they sent a petition to collector கலெக்டருக்கு முடியல and collector could not do it எத்தனையோ பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டாச்சு and many peace committee meeting was made எதுவும் ஒத்து வரல and nothing was prosper எல்லாமே டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு and everything was totally kept off கடைசில போலீஸ் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க யாருமே மீன் பிடிக்க கூடாது சத்தா சாவு வீட்ல இருந்தே சாவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க at the last the police made an order that they should not go for doing fishing and they must at staying at the house ரெண்டு குரூப்பும் கடன் வாங்கி வாங்கி வாங்கி லட்சக்கணக்கில் பேங்க்ல 38 லட்சம் 40 லட்சம் எல்லாம் கடன் வாங்கிட்டான் and both the groups and they go- borrowed money and they get the debts to level of 38 lakhs to 40 lakhs அப்ப இருந்த ஊழியக்காரருக்கு ஒண்ணும் பண்ண முடியலன்னு உடனே என்னைய தஞ்சாவூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் டு குப்பம் தள்ளிட்டாங்க and they transferred me from tanju and to the area and because they could not do any other thing the other servant of God they could not control this நீ போய் அங்க இறங்குன்னு சொல்லி என்னைய ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே புது வருஷம் கூட நீ நடத்தக்கூடாதுன்னு என்னை enne kondu enga இறக்கி vittanga அங்க இறக்கி விட்டாங்க You go and get down at that place and even I was during the time of Christmas, after ending the Christmas service, I was transferred to the place, even I could not conduct the New Year meeting. Visiting கிடையாது No visiting, கையில காசு கிடையாது no money ஒண்ணுமே கிடையாது வெறும் கூட்டம் நடத்துவோம் ஃபெய்த்தோம்ல உட்கார்ந்திருப்போம் and there is nothing with me, I have to conduct the meeting and sit in the faith home. ஆனா சரியான prayer But it was a right prayer time போட்டு அடி அடி அடின்னு ஜெபத்துல முழங்கால நின்னு ச- போராடணும் and we have to stand on knees and strove hard in prayer. ரெண்டு டீம் வரும் And two teams will come இவங்க நாங்க ஜெயிக்கணும் ஜெபிச்சுக்கோ பிரதர்மா நான் ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்கோ ஜெபிச்சுக்கோ பிரதர்மா and they used to tell, "Brother, you pray for me that I must overcome." இவன் போன உடனே அறுபது அடுத்த இருபது நிமிஷத்துல அவன் வருவான் நாங்க ஜெபிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்கோ And when ஜெபிச்சுக்கோ this team brother leaves and the other team comes and say to me, "And I, we have, we have to overcome." இப்படியே போய்கிட்டே இருக்கு And this is how it was passing. ஆனா கவர்மெண்ட் முடியாதுன்னு சொல்லிடுச்சு And the the government said it is impossible. ஆனாலும் அவங்க பீஸ் கமிட்டி மீட்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சும்மா But they used to conduct the peace committee meeting often ஒரு நாள் ஒரு சொப்பனம் and one day there was a dream. எனக்கு சொப்பனம் I got a dream. சொப்பனத்துல நான் பாக்குறேன் I saw in the dream, பெரிய பாம்பு it was a big serpent சரியான பாம்பு அது and it was a big one. நான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் I was beating it. தூக்கி கேரியறேன் கட்டையை வச்சு அடிக்கிறேன் எப்படியோ அடிச்சிட்டே இருக்கறேன் I stoned it and I was beating it with a stick and was அடிச்சு அடிச்சு அடிச்சு அது பேப்பர் ஆயிடுச்சு and was beating it became a paper அட்ட அட்ட பாம்பு மாதிரி மாறிடுச்சு and it became like a lead snake சோலி முடிஞ்சிச்சு அது அண்ட் இட் வாஸ் என்டர்லி திருப்பி பார்க்கறேன் ஐ டர்ன் பேக் அதவிட கொஞ்சம் சின்ன அடுத்த பாம்பு வருது and another snake which is a small in size more than that it came அதையும் போட்டு அடி அடி அடி அடிச்சு கடைசில அதுவும் பேப்பர் ஆயிடுச்சு and then i bit nicely and the teeth become a paper என்னடா இது ரெண்டுமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது when i was thinking that both was destroyed corporation lorry வருது உள்ள and the corporation lorry came அப்படி cross பண்ணி போகுது it crosses the அப்ப நான் கூப்பிட்டு கேக்குறேன் இதுல என்ன ஏத்திட்டு போவீங்க அப்படிங்கறேன் i ask and what will you board in this corporation lorry அப்ப அவங்க சொல்றாங்க பாம்பு பல்லி இதெல்லாம் ஏத்திட்டு போவாங்க and they said that and we will carry on the lizards and the snake இங்க ரெண்டு பாம்பு கிடக்கு ஏத்திட்டு போங்கன்னு சொல்றேன் i said here there are two snakes you take it out அப்படி வந்த லாரி இந்த ரெண்டையும் ஏத்தாம போயிடுச்சு and the lorry which came on that side and it not took the stores, uh, snakes and it went off இதா சொப்பனம் and this was the dream அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல i cannot understand anything அப்ப நான் ஜெபிச்சேன் i prayed at that அப்ப ஆண்டவர் சொன்னாரு and the lord said to me ரெண்டு உன் கையில தான் அடி வாங்கும் and the both will get beatings in your hand ரெண்டு பாம்பும் ஒருத்தர் வந்து இந்த குரூப் தலைவர் ஒருத்தர் இந்த குரூப் தலைவர் இந்த குரூப் தலைவர் அறுபது வயசு இந்த குரூப் தலைவர் நாற்பது வயசு இது பெரிய பாம்பு இது சின்ன பாம்பு And he said the one group leader is 60 years old and another group it is 40 years old and this is the big snake serpent and another one is a small serpent. இந்த ரெண்டு ஓண்ட தான் அடி வாங்கும். And these two will get beatings in your hands. Government இத clear பண்ணாது. And the government cannot clear this. municipal lorry போயிடுச்சு clear ஆகாது. And this municipality lorry has passed away. உன் கையில நீ உன் கையில தான் கிளியர் ஆகும். And it will be cleared in your hands. அன்னைக்கு சோதரம் பண்ணிட்டு ஜபம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் I prayed and I praised and I sat at time பெரிய பாம்பு வருது அந்த பிக் ஸ்னேக் கேம் ஒரு 10 50 பேரோட சும்மா திப்பு திப்பு திப்பு திப்பு திப்புன்னு வரா and it came with 50 to 60 people and it came with rushing towards me எங்க போனாலும் செட் ஆவல நீ ஏதாவது சொல்லு brother solution and he said I wherever I go nothing is prospering you tell me the solution okay so பண கிளியர் ஆகுது அப்ப நான் சொன்னதெல்லாம் கேப்பியா அண்ட் ஐ தாட் நீ ஜோமனி என்ன சொல்றியோ பிரதர் செஞ்சு முடிச்சிடலாம் ஃபைனல் என்ன லாபமோ நஷ்டமோ முடிச்சிருவோம் And whatever you tell, it may be gain or loss and everything will be solved and we will clean accordingly. இவன் போய் அரை மணி நேரத்துல செகண்ட் சின்ன பாம்பு வருது And after half an hour, the second snake, the small snake came to me அது எல்லாம் ரத்தம் எல்லாம் சூடு பிடிச்சு வர்றானுங்க and they were young and they were very hot and they came rushing towards me. என்னப்பா டிசிஷன் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன் I asked, what is your decision and what you have determined to do? நாங்களும் ஜெபிச்சு பார்த்தோம் பிரதர் நீ என்ன சொல்றியோ அதை கேட்டலாம் brother And we too prayed, brother, and what you say we will hear. எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டு சொப்பனா ரொம்ப தெளிவா போகுது ஓகே கவர்மெண்ட் முடியாது நான் சொன்னது கேப்பையான்னு கேட்டேன் So I could understand the dreams is growing properly and asked to them and what I tell will you obey? பத்து நிமிஷம் பேச்சு வார்த்தை ரெண்டு பேரையும் வச்சு பட பட பட பட பட படன்னு ஒரு சொல்யூஷன் ஒன்னே முக்கால் ரெண்டு மாசம் நடந்த சண்டை பத்தே நிமிஷத்துல க்ளோஸ் சர்ச்சில் எல்லாரையும் கூட்டு வந்தேன் மொத்த கிராமமும் வந்துட்டான் முஸ்லீம் இருந்து ஆர்சி இந்து பெண்டிகாஸ் எல்லாம் வந்து உட்காந்தான் நான் தான் சரத்துகள் வாசித்தேன் சும்மா ஜஸ்ட் உட்காந்து லுங்கிலேயே உட்காந்துட்டு டக டக டக டகன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் ஆமீன் போட்டான் ஒரு ஜவம் பண்ண முடிஞ்சது சோலி முடிஞ்சது அடுத்த நாள் காலையில எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டான் and there was a 10 minutes of conversation between the two groups and the problem was going on for one and a half years but i saw the problem with the 10 minutes and they compromised each other and i was giving them a solution and asked them went back to the home அப்ப கர்த்தர் வந்து சில காரியங்களை ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுவார் and the lord will tell something very clear to us உங்களுக்கு ஏதாவது சொல்லிருக்காரா i have the lord told you something அது தேவன் சொன்னதாக இருந்தால் நிறைவேறும் if it is told by or by god it will be fulfilled தொல்லையின் திரட்சியினால் வந்தால் நடக்காது and if it is because of the multitude of business it will not prosper உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் சொப்பனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்துவேன் and if there be a prophet among you i will speak them to the dreams யோவேல் 2:26 இன் படி 2:28 இன் படி according to joel chapter 2 verse 28 அபிஷேகத்தின் மூலமாக நான் உனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவேன் i will reveal you through anointing அதனால சொப்பன சொப்பனங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படும் அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் and the dreams will be revealed to the prophets and through the people got the dreams and visions மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றும் பொழுது அவர்கள் சொப்பனம் காண்பார்கள் When my, and I pour out my spirit upon every flesh and they shall dream dreams. ஒரு சிலருக்கு இந்த சொப்பனத்துக்கு தெளிவான அர்த்தம் சொல்லுகிற ஒரு அபிஷேகம் இருக்கிறது Some are having anointing to tell the clear revelation for the dreams that they dream. கரெக்டா அப்படியே சொல்லுவாங்க இது இப்படி இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க And they tell perfectly and this is the thing is going to happen. யோசேப்புக்கு இருந்தது தானியேலுக்கு இருந்தது And Joseph had this uh, and Daniel too had this. அந்த interpreting. பானபாத்திரக்காரன் அந்த சுயம்பாகிகளின் தலைவன் வந்து யோசேப்பிட்ட சொப்பனம் கேட்ட போது கரெக்டா டேட் வைஸா சொன்னான் உனக்கு உன் தலை உயர்த்தப்படும் உன் தலை எடுக்கப்படும் And the speaker and the buckler, they came unto us them and they said that your head will be lifted up and his head will be put down. சரியான சொப்பனம் அதாவது கல்யாணத்துல கூட இல்லாவிட்டால் க- வேலை காரியங்கள்ல கூட எந்த காரியத்துக்கும் தெளிவான சொப்பனங்களை நீங்க பார்க்கலாம் In the marriage matters or in your job matters and whatever it may be, you can see the clear dreams. அதனால நீங்க கத்தரோடு நெருங்கி வந்தா சொப்பனங்கள் உங்களுக்கு அபிஷேகத்தின் மூலமா கிடைச்சதுன்னா அது நிறைவேறும் If you come closer to the Lord, if you have anointing and it will be fulfilled. Daniel அஞ்சு பன்னிரெண்டுல பார்க்கும் பொழுது சொப்பனங்களை அர்த்தம் சொல்லக்கூடிய ஆவி தானியலின் மேல் இருந்தது ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு அந்த அபிஷேகம் கிடையாது தானியல் ஒன்னு பதினேழுல பாருங்க Look into 1:17 of Daniel Daniel ஒன்னு பதினேழு இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் நாலு வாலிபருக்கு எழுத்தில் ஞானத்தில் அறிவை சாமர்த்தியத்தை கொடுத்தார் ஆனா தானியலுக்கு மட்டும் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிபிகேஷனை கொடுக்கிறார் For these four children, the God gave a knowledge, skill and our learning and wisdom, but for Daniel, the Lord specially gave him understanding in all visions and dreams. ஒரு சிலர் பொய்யாவே சொப்பனம் பாக்குறாங்க And some they see the lying dreams. இந்த சொப்பனம் சொப்பனம் சொல்லியே ஒரு குரூப் ஏமாத்தி குறி சொல்லி பணம் பிடுங்குது And one group they may tell us, saying by divining, telling that, and they may deceive the people and they will get the money from நீங்க the people. அவங்கள கண்டுபிடிக்கணும் And you have to identify them. அவங்க சபைக்குள்ளே இருப்பாங்க And they will be in the church. ஒரு சிலருக்கு சொப்பனங்கள்னா கண்டதெல்லாம் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது and for some they they believe the dreams and they don't want to tell unnecessary things ஒரு சிலர் டெய்லி இந்த சீ சொப்பனம் சொல்லிட்டே இருப்பாங்க and some they will tell the dreams all the days அப்படி அல்ல it's not like that நான் ஒரு வீட்டுக்கு போய் இருக்கும்போது when i went to house அந்த வீட்ல எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க and every எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க and they were crying in the house ஏன்னா அந்த வீட்ல உள்ள மூத்த பையனை காணோம் because the elder boy of the house was missed விவாகம் பண்ணி கொடுத்தல இருந்து கொடுத்த இடத்துல இருந்து அவன் ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க ஆனா அவனை காணோம் And the place where he got married, they said they eloped and because he was not there, he was missing. அவனுக்காக எல்லாரும் ஜெபிக்கிறாங்க And all were praying in that house எல்லா இடத்துலயும் தேடுறாங்க and they were searching but everywhere. அவனை பத்தி எந்த செய்தியும் இல்ல But there was no news from him. அப்ப நான் வந்து சின்ன பிரதரா இருக்கேன் And I was a young brother at time ஒரு லோக்கல்ல போய் கூட்டம் நடத்திட்டு and I attended the meeting in the local. அந்த வீட்டை அட்டன் அந்த வீட்டை போய் விசிட் பண்ண போனேன் Then I have to visit that house. கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு அம்மா நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க At the end of the meeting, the one mother went to that house இது அங்க போய் ஒரு சொப்பனத்தை சொல்லிடுச்சு and she went there and told a dream. உன் பையன் அப்படியே தண்ணில மிதந்து போறான் அப்படி சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லிடுச்சு And and she said to him, her, "And I saw your son floating in the waters." பையனை காணும்னு தேடிட்டு இருக்கும்போது சொப்பனம் எப்படி போகுது பையன் தண்ணில மிதந்துட்டு போறான்னு when they were searching for the son and they got the dream that your son is floating in the water உடனே குடும்பமே உட்கார்ந்து அழுவுது த- தன் பையன் நெஞ்சிட்டான் செத்து தண்ணியில போயிட்டான் immediately the whole family started to cry and the boy died and was floating in water அப்ப நான் போயிருந்தேன் i went to the place எதுக்கு அழுகுறீங்கன்னா இந்த மேட்டர் சொன்னாங்க i asked why you were crying and they said this matter நான் அந்த அம்மாவை மெல்ல கூப்பிட்டேன் இங்க வான்னு சொல்லி then i called that mother eh, what ஓடு i asked ஓடு வீட்டுக்கு ஓடிடு i said go to your home உன் வீட்டுக்கு போகாம ஏன் இந்த வீட்டுக்கு வந்த நீ கூட்டம் முடிச்சு And what, after the end of the meeting, why you came to this house? கூட்டம் முடிஞ்சா ஒரு பொம்பளை வீட்டுக்கு போகணும் ஓடு நீ நேரா வீடு போய் சேரு If the meeting is over, you must go to your house and you must run away from this place. துரத்தி விட்டேன் I chased her away. அதுக்கு பிறகு ஜெபிச்சோம் And after we prayed, பையன் உயிரோட வந்துட்டான் இன்னைக்கு இருக்கான் and the boy came alive and still he was alive now. அப்ப சொப்பனம் பார்த்தது சொல்லுங்க சொப்பனம் பார்த்தது அப்படி ஒன்று நடந்தாலும் நீ அங்கே போகாதே உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இதயத்தோடு பின்பற்றுகிறாயோ இல்லையோ என்று பார்க்கும்படி கர்த்தர் உன்னை சோதிக்கிறார் And the Lord doth proveth you whether you love the Lord with all your heart, with all your soul, and hearken not unto the dreams of the prophet or the dream of the dream the dreams. அப்படி ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க அங்க சொப்பனம் இங்க சொப்பனம் அங்க தகடு எடுக்கிறா இங்க என்னது மந்திரம் எடுக்கறாமா போய்டாத and they will tell that and this is the dream and that is the dream and they are taking the talisman out and all these metals and don't believe those dreams நம்ம விசுவாசி ஒருத்தர் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டெய்லி ஜெபம் a believer a call particular person and he conducted prayer every day அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா காணிக்க வாங்கி வாங்கி 5 லட்சத்தை தாண்டிட்டாங்க and that person and slowly he was got the offering from him and he crossed 5 lakhs amount கேட்டா வீட்டில் ரத்தம் தெளிச்ச மாதிரி காட்டுவான் வீட்டில இருந்து பொம்மை எடுத்த மாதிரி காட்டுவான் அப்படி இப்படின்னு ஒரே ஓட்டம் ஓடி கடைசியில அந்த வீட்டில் ஒரு பையனை கை வச்சான் பாருங்க அப்பதான் உண்மை தெரிஞ்சு And he will take a show off by taking, sprinkling the blood out, over the place and taking the dogs out of it. And at last, and he placed the hand over the son and then identified who he was. தயவு செய்து இப்படி சொப்பன தரிசனத்தை நம்பி பணத்தையோ பொருளையோ நேரத்தையோ கொடுத்து ஏமாந்துறாதீங்க Kindly don't believe such dreams and visions and don't waste your time and giving money to them. Bible என்ன சொல்லுது? What the Bible says. சொப்பனமோ தரிசனமோ தாளந்தோ கிருபைகளோ இதெல்லாம் என்னது தேவனுடைய வரங்கள் And the dreams, visions and talents and grace and these are all the gifts of God. வரங்களை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? What the Bible says about the gifts? மத்தேயு 10:8 ல என்ன சொல்லிருக்கு? இலவசமாய் பெற்றீர்கள். ஒரு சொப்பனம் சொல்லிட்டு ஒரு தாயத்தை எடுத்துட்டு 15000 ரூபாய் 12000 ரூபாய்னு வாங்கிறது இல்ல. இலவசமாய் பெற்றீர்கள். என்ன செய்ய? இலவசமாய் கொடு. And ye have received freely and you must freely give and you have do not give money for idolatrous things. தகடு எடுத்தா பதினஞ்சாயிரம் ரூபா And taking the metal, fifteen thousand. தாயத்தை எடுத்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபா If they take the talisman and they must pay fifteen thousand. ஆள் பேர்லாம் நான் சொல்லுவேன் And I can tell even the name of the person. சவுத்துல ஒருத்தன் இப்ப சுத்திக்கிட்டு இருக்கான் And there was a man who was wandering in south side. ஊழியத்துல இருந்து நம்ம ஊழியத்துல ட்ரைனிங்ல ஒரு பெரிய தப்பு செஞ்சு வெளியே போனவன் அவன் And he was a servant of God who ma- made a great mistake in our ministry during the training time and he departed the ministry. அவன் இப்ப தொழிலுக்கு எதை எடுத்திருக்கான் இந்த தொழிலை பிடிச்சிருக்கான் and now he took this business அவன பிடிச்சிட்டாங்க and they captured him ஏனா இவன் ஒரு கம்பெனில போய் நான் திருப்பூர்ல பனியன் கம்பெனில நான் செய்வன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னா and because he went to the company at Tirupur Tirupur and he said that I am going to take this magic out of it and ask them to shut off all the cameras odane camera off pannitaanga and they shut off all the cameras ana the camera operator or indu avan sonna edhukku camera operate aganum operate off aganum இவரை தோண்ட இவன் ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் பொம்மை இருக்குன்னு தோண்டான் கேமராவை ஆன் பண்ணிட்டான் And the, and the hinterman asked and the camera operator and why they have to uh, shut off this camera and one place he did out to take off the doll and there was the camera was kept on. சாக்ஸ்ல இருந்து பொம்மை எங்க போகுது குழிக்குள்ள போகுது. And from the socks and the, the doll was entering into the pit. இப்படி தான் இன்னைக்கு ஏமாற்று வேலைகள்ல ஜித்து வேலை நடத்துறான் பெந்தேகோஸ்காரன் இத நம்பி ஒரு பெரிய டீம் காசு கொடுத்துட்டு பாவம் பேதைகளாக அழைகிறார்கள் And this is how the Pentecostal people are deceiving the people and some people are they are wandering as innocent. அதுக்கு தான் நான் சொல்றேன் நீ யாரையும் தேடி அலையாத நீ தீர்க்கதரிசியா மாறு உனக்கு அந்த வல்லம் இருக்கு உனக்கு நீ முழங்கால் போட்டு அந்த வாரங்களையும் தாளந்துகளையும் நீ வாங்குன்னு சொல்றேன் So i'm telling that you don't want to wander or here more and here and there and you become a prophet or a dreamer to dream the dreams and visions and you get the pump from God and become the powerful person. சகரியா 10 பத்து ரெண்டுல சொல்லியிருக்கிறது வீணானவிகளை சொல்லக்கூடிய ஒரு சொப்பனங்காரர்கள் In Zechariah chapter ten verse two it is telling that and they that see and tell the vain things. எரேமியா இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுல பார்க்கும் பொழுது பொய்யை சொப்பனமாக சொல்லக்கூடியவர்கள் And in Nehemiah chapter 23 verse 25 and 27 and they tell the dreams in a wrong way or in a lying thing. இந்த தரிசனக்காரர்கள் இந்த சொப்பனக்காரர்கள் இவங்க சரியான விதத்தில் தங்களுடைய வரங்களை பாவிக்காத பொழுது இவர்கள் கொஞ்ச நாட்கள்ல குறி சொல்லுகிறவர்களாக மாறுவார்கள் And they the thought dream the dreams and the telling in the wrong way at the same time and they become the diviners who tell the dreams. நான் சொல்றதை கவனிங்க And listen what I see பிலையாம் ஒரு தீர்க்கதரிசி And Balaam was a prophet அருமையான தீர்க்கதரிசி and he was a wonderful prophet. சொன்னான்னா சொன்ன மாதிரி நடக்கும் And what he says will be happen as such. அவன் சபிச்சா சபிச்சது If he curses it is cursing. அவன் பிளஸ் blessing பிளஸிங் If he bless, it is blessing. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி தான் Balaam And such a powerful prophet is Balaam. But எப்ப காசுக்கு இந்த வரத்தை யூஸ் பண்ணானோ அடுத்த நிமிஷம் கத்தர் விலகி அவனை யாரா மாறினாரு குறி சொல்லுகிறவன் என்ற பெயருக்கு கொண்டு வந்துட்டார் But at the time when he deceived the people through the money and he called him as the diviner. இவங்க எல்லாருமே இப்படித்தான் கண்ணை முன்ன உடனே கருப்பா இருக்கு இங்க நிக்குது அங்க நிக்குது அப்படின்ன உடனே நம்ம ஆளு பாதி பேர் செத்து போயிடுறான் வீட்டுக்குள்ளே போக மாட்டான் And half of the people at the table by telling that close their eyes, it is dark and they will not enter into the house. நல்லா கவனிச்சுக்க கத்தர் உன்னோடு இருக்கிறார் And listen carefully and the Lord is with you. உனக்கு அந்த கிருபை இருக்கு You have that grace. நீ பிசாசு எழுத்துனா ஓடுவான் இன்னொரு ஆளை வச்சுதான் நீ பிசாசு துரத்தணும்னு அவசியம் கிடையாது If you resist the devil and he will go away, there is no need for the other to chase away the devil. எனக்கு தெரிஞ்சு சும்மா ஷார்ப்பா சொப்பனம் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க To my knowledge, I know the children of God, they see the dream so sharply அப்படி டிட்டவா பாப்பாங்க and they will see so determined. இன்னைக்கு காலைல இத்தனை மணிக்கு இது நடக்கும் அப்படினா நடக்கும் And this morning, this will happen, it will be performed. இத்தனை தேதி விசா கையெழுத்தாகும் அப்படினா அத்தனை தேதி விசா கையெழுத்தாகும் And particular date and the visa is operated and it will be operated on the time. இந்த ஊர்ல இருந்தா மாப்ள வருவனா அந்த ஊர்ல இருந்து கரெக்ட்டா வருவோம் And from this place, the tree comes and comes perfectly. அப்படி சொன்ன உடனே நீங்க அவங்க பின்னாலே கூடாது அதான் பிரச்சனை So when they are telling and revealing this and you should not follow after. நான் என்ன சொல்றேன் நீ நீ கிஃப்டட் பர்சனா மாறுன்னு சொல்றேன் what i say and you must become or turn into a gifted person கர்த்தர் உன்கிட்ட பேசட்டும் உன் பிள்ளைகள்ட்ட பேசணும் உன் குடும்பத்துல பேசட்டும் let the lord speak to you to your children and to your family members இந்த சொப்பனம் சொல்லி சொல்லியே யோசேப்பை ஒரு வழி பண்ணிட்டானுங்க and they was telling like this and they made something to நம்ம ஆளுங்க கூட நம்ம ஆளுங்க கூட இப்ப விட்டா வார வாரம் சொப்பனம் சொல்லுவாங்க அதனால தான் நான் சொல்ல விடுறது இல்ல இவன் பாட்டு கிணத்தியா சொல்லிட்டே இருப்பான் வார வாரம் even our people if they allow them to tell the dreams every week they will keep something telling for the whole week ரெண்டு ரெண்டு சொப்பனம் பார்த்தான் யோசிப்பு அந்த ரெண்டும் அவனை எங்க கொண்டு போய் சேர்த்துருச்சு சிறைச்சாலையில் கொண்டு போய் சேர்த்துருச்சு And Joseph saw two dream dreams and both the dreams made him to go to the prison. ஆதியாகமம் 37ல நீங்க பாத்தீங்கன்னா When you look into Genesis chapter 37 அவனுடைய சொப்பனம் அவனை பக எல்லாரும் பகைக்க வைத்து விட்டது His dream made him others to hate him. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? But know what happened to him? அந்த சொப்பனம் அப்படியே நிஞ்சிச்சு And this dream was taught as such. நிறைவேறிச்சு It was fulfilled. பதினோரு கதிர்க்கட்டுகள் என்னை வணங்கிற்று And these eleven sheaves as well served me. இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது And this happened first. இரண்டாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வணங்கினது அது இரண்டாவது நடந்தது And secondly, the b- sun, moon and the eleven stars made obeisance to him. அப்படியே அவனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு அதை யாக்கோபு அப்பப்ப த- சொப்பனம் பார்க்கிற ஆளு அதனால அவனுக்கு தெரிஞ்சுக்கிச்சு நானும் அம்மாவும் வந்து உனக்கு முன்னால விழுவோம் இப்படியும் ஒரு சொப்பனம் பாத்தியா அப்படின்னு கடிந்து கொண்டான் and they were mocking at him will you have a dream such telling that your mother and father and thee to made an obeisance to you இன்னைக்கு நம்முடைய சொப்பனங்கள் எப்படி இருக்கு today how is our dream யாராவது சொப்பனக்காரங்கள பின்னால போய் போயிடாதீங்க காசை தூக்கிட்டு போயிடாதீங்க and don't take the money and follow after the dreamers இன்னைக்கு நம்ம ஆளுங்க கூட போறாங்க பெண்டிகாஸ்ட்ல கூட போறாங்க ஈவன் அவர் Pentecostal people and they were following such யாராவது ஜோபனம் ஜோபனம் சொல்றாங்களா தரிசனம் பார்க்கறாங்களா என்ன என்ன என்ன பாத்தீங்க நம்மட்டே அத தான் கேக்குறாங்க பாதி பேர் and half of the people they were asking even to me and we have you dream any dreams or visions ஜெபிச்சு முடிச்ச உடனே எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி ஏதாவது இருக்குற மாதிரி கண்டுபிடிச்சிங்களான்னு after prayer they asked me whether you identified something from me தயவு செய்து நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா திரிசாஸ் அப்படியே எழுதிக்கிட்டே போயிடுவான் and please kindly i ask you if you follow like this and they will drag you like this சில சொப்பனங்கள் உங்களை வந்து தூங்க விடாது some dreams will not allow you to sleep யோபு 7 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look at the job chapter 7 verse 14 யோபு 7 14 7 verse 16 இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன் என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன் என்னை விட்டுவிடும் என் நாட்கள் மாயே தானே பதினான்கு நான் சொன்னது 14 7 verse 14 நீர் சொப்பன சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர் சில சொப்பனங்கள் உங்களை தூங்க விடாது And some dreams will not allow you to sleep. பார்வோன் அந்த சொப்பனத்தை கண்டு கலங்கி விட்டான் And Pharaoh was troubled by seeing the dreams. நேபுகாத் நேச்சார் அந்த சொப்பனத்தை கண்டு தூங்காமல் காலையில் எழும்பி எல்லா ஜோசியக்காரன்லாம் மொத்தமா கூப்பிட்டான் And Nebuchadnezzar in the morning and he did not allow and he called all the soothsayer in the mornings. உங்களுக்கு சொப்பனம் எப்படி வருது How the dreams are coming to you? எப்படி கார்ல போன மாதிரி இருக்கும் இங்க சைக்கிள் கூட இருக்காது வீட்ல And you feel like that you are going in a car but you don't have bicycle in your house. வீட்ல அஹ், கோணி கோணியா தங்க காசு பட்டின மாதிரி இருக்கும் காலையில பார்த்தா பதினஞ்சு பைசா இருக்காது And the sack bag full of money you may have but in the morning you will not have even a single paisa. எப்படி எப்படி சொப்பனலாம் அப்படி சொப்பனத்திலயாவது ஏதாவது கிடைக்குதா பாருங்களேன் What kind of dream are you getting anything out of the dream? எப்படி உங்க சொப்பனங்கள் எப்படி இருக்கு How your dreams are? உங்களுடைய சொப்பனங்கள் உங்களுக்கு தெய்வீகமாக அபிஷேகத்தினால் கிடைக்குதா தேவனால் கிடைக்குதான்னு பாருங்க and check whether your dreams is out of divine or it was received through anointing எனக்கு ஆச்சரியமா இருக்கு சிலர்லாம் என்ற சொப்பன சொல்றாங்க அது ஆச்சரியமா இருக்கும் i was amazed look into some dreams and it was so marvelous to me நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே தான் இருக்கேன் i was keeping on telling to all the அப்படி அவ்வளவு இவ்வளவு அக்யூரேட்டா கத்தர் வந்து வெளியரங்கமா பேசுறாரு and outwardly very accurately and the lord is revealing them to me எனக்கு சில சொப்பனங்கள் இருக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் Even I had some dreams, I have wrote it down. காலங்கள் நிறைவேறும் பொழுது நிறைவேறின பிறகு சொல்வேன் After it was fulfilled, I will reveal it out. எழுதி வச்சிருக்கேன் I have noted down. கத்தர் அதுக்கு நேரா தான் கொண்டு போறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் I believe the Lord is taking me toward the dream. ஆ, அதுபோல உங்களுக்கும் எழுதி கொ- கொடுத்திருந்தா எழுதி வை Likewise, the some dreams have given to you, if you have given, you must write it down. எத்தனையோ விசுவாசிகள் அருமையான அப்படியே பாக்குறவங்க இருக்கிறாங்க And many believers and they that seem, I see the dreams accurately are there. அவங்க முழங்கால் போட்டான்னா அதுக்கு பதில் கிடைக்கும் If they kneel down and they will receive answer. அவன் கண்ணை மூடிட்டான் அழுதுட்டான்னா அதுக்கு பதில் If கிடைக்கும் they close their eyes and sit yours and they receive answer. ஆ, அப்படினால ஊழியத்திலையும் ஜீவி விசுவாசத்திலையும் இருக்கிறவங்க இந்த சொப்பனம் வந்து தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு and they that are in ministry and faith and this is a dream which is a gift of god இத நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணனும் you must practice this every day மற்றபடி உட்கார்ந்திட்டு எருவு மாட பார்த்தேன் கழுத்தை புடிச்சிருச்சு அமிக்கிடுச்சு பாதி கைய பிடிச்சிட்டு போயிடுச்சு இப்படி நீ சும்மா டெய்லி பார்த்து பார்த்து எழும்பி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது i look into the bullock and it came and oppressed me and you should not have such dreams and you should not step like this சில சொப்பனங்கள் நமக்கு தெரியும் அவைகளுக்கெல்லாம் நீங்க விளக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு தேவ சமூகத்துல உடனே எழும்பி ஜெபிக்கணும் We know some dreams and we must know the explanation to at the time we have to sit in the presence of God and we must weep and pray. அது நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா நீ உன் தூக்கம் கலஞ்சிருச்சா உடனே முழங்கால் போடு கையை வைத்து ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணு you may have the good a good or bad dream and whatever it may be if your if your sleep is disturbed and you must wake up you must bend your knees and you must offer 100 praises நான் அப்படி பிராக்டீஸ் பண்றேன் and i have practiced like this என்ன சொப்பனமா நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா எழும்பிட்டேனா உடனே ஆண்டவரே முழங்கால போட்டு ஒரு நூறு ஸ்தோத்திரம் ரைட் இதுக்கு பிறகு நல்லதோ கெட்டதோ யார் பாத்துக்கணும் நீங்க தான் And whatever the dreams it may be, either it may good or bad, and you must look after, I will wake up and offer praises. சில பொல்லாத வல்லமைகள் நம்ம தாக்குறது போல பார்க்கலாம் And we may feel that some, the power, evil powers attacking us. சில நேரம் நாய் உன்னை விரட்டுற மாதிரி இருக்கும் And sometimes and you may have the dream that the dre- dog is அதெல்லாம் chasing you. பின்மாற்றத்தினுடைய போராட்டங்கள் And they are all the struggles of the யானை backsliding. உன்னை யானை விரட்டுற மாதிரி இருக்கும் யானை and sometimes the elephant may kiss cheesy மாம்சத்தின் போராட்டம் உனக்கு இருக்குன்னு அர்த்தம் you may have the struggles of this carnal things சர்ப்பம் உன்னை விரட்டற மாதிரி இருக்கும் and sometimes you have the serpent which ஏதோ ஒரு பிசாசின் தாக்குதல் உனக்கு விரோதமா இருக்கு and it, may, it means and the attacks of the devil against you இவைகளெல்லாம் நீ தெரியும் பொழுது நீ ஜெபிக்கணும் When you are having all this revelation, you must pray for it. முழங்கால போடணும் You must bend your knees. தூக்கத்தை விரும்ப விரும்பக்கூடாது You should not desire sleeping. கத்தர் ஏதோ உனக்கு வெளிப்படுத்துறாருன்னா முழங்கால நின்றணும் If the Lord reveals something to you, you must சில bend your காரியம் knees and உனக்கு இருக்கா stand. சில காரியம் உனக்கு இருக்காது மத்தவங்கள பத்தி உனக்கு தெரியும் And sometimes you may not have concerning you and the- it may reveal about அப்ப நீ others. அவங்களுக்காக என்ன செய்யணும் முழங்கால்ல நிக்கணும் And you must stand on knees for them. மத்தவங்கள காட்டி ஆண்டவர் உனக்கு காட்டும் போது ஒரு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியோ காட்டி காட்டும் போது நீ முழங்கால் நின்னு அவங்களுக்காக என்ன செய்யணும் போராடணும் If the Lord shows the particular believer or the servant of God and you must stand on the knees and struggle for them. நீ அதை கண்டுகிட்டு பேசாம இருந்துட்டு அவங்க செத்து போன பிறகு ஆமா சாவற மாதிரி நான் பார்த்தேன் அதுக்கு அவன் கட்டினாரு I saw the dream that they are going to die and this is the purpose the Lord have made you. யாராவது உனக்கு சாகுற மாதிரியோ ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரியோ பின்மாறி போகிற மாதிரியோ விழுந்து போகிற மாதிரியோ தடுமாறுற மாதிரியோ அவங்க பாவத்தில் சிக்கிற மாதிரியோ ஏதாவது உனக்கு சொப்பனம் கேட்டா உடனே ஊரெல்லாம் நீ போனை போட்டு சொல்லக்கூடாது if you are getting the dream that they are going to meet in any accident or they are going to die or they are going to backsliding or any other problems and you should not call everyone and you should not proclaim it particular ஆள்கிட்ட நீ பேசலாம் and you can you speak to the particular person ஆ ஆனா அதே நேரத்துல அவங்க பக்தி விருத்தியா எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லது இல்லனா ஒண்ணே ரோட்ல விட்டுருவாங்க at the same time if they take for edification it is good or they will make you to stand in the middle of the road இன்னைக்கு பிசாசு வந்து வஞ்சனையா பேசுவான் and very subtly and the Satan will அதனால speak to அது you. தெய்வீகமானதா மாம்சீகமானதாங்கறத நீங்க பகுத்தறியணும் And you have to discern either it is the divine or it is of the அப்படி carnal. யாரையாவது பத்தி உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சது அப்படின்னா நீ முழங்கால நிக்கணும் If you get any revelations about them, you must bend your knees and you must stand on knees. ஆண்டவரே இந்த ஆளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது And this incident should not happen to the particular person. இப்படி ஒரு தீங்கு அனுமதிக்க கூடாது And you should not permit evil to their life. இப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரக்கூடாது And they should not face such problems. அப்படி நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்த சம்பவத்துல இருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டுருவாங்க you pray like this and they will be preserved from such situations மனுஷன் தன் செய்கையை விட்டு நீங்கும்படியாக அதை உனக்கு காண்பிக்கிறார் and the lord shows the man how to come away from his evil things ஒரு சிலருக்கு சொப்பனமே வராதுங்க and some they never get போய் படுத்த உடனே செத்துறான் செத்துற மாதிரி தான் அடுத்து 8 மணி நேரம் எழும்பவே மாட்டான் and they feel like they were sleeping for 8 hours and they will feel like dying they will never get ஒரு சிலர் தூங்குன மாதிரியே இருக்காது எப்ப பார்த்தாலும் காலைல எந்திச்ச உடனே சொப்பனம் சொல்லுவாங்க அதுவும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்ல அது ஒரு 25 நிமிஷம் 1.5 மணி நேரம் போற மாதிரிலாம் அப்படியே போயிருது போல இருக்கு உள்ளே And some they will not sleep throughout the night and every day they will wake up in the morning and they will continue telling the dreams not for two or three minutes, but for twenty to twenty-five நீ minutes. ஒரு ஆவிக்குரியவனா இருந்தால் சொப்பனத்துல கூட நீ பாவம் செய்யக்கூடாது If you are a spiritual one and you should not commit sins in the dream too. திரும்பவும் சொல்றேன் Once again I say, யூதா எட்டாம் வசனத்தை பாருங்கள் we look unto Jude eight. யூதா எட்டு அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு சொப்பனக்காரராகிய இவர்கள் எதை அசூசிப்படுத்திடுறாங்க சொப்பனத்துல மாம்சத்தை தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள் And these filthy dreamers, they defile, them, them- they defile the flesh in dreams. சொப்பனத்துல கூட உன் ஜீவியம் தீட்டுப்படக்கூடாது தோத்து போகக்கூடாது நீ விழுந்து போகக்கூடாதுன்னு சொல்ற Even in the dream and your life should not commit failure and you should not be defiled and you should not go down. ஆ. அதனால இந்த விஷயத்துல நீங்க நல்ல இந்த ஒருவேளை நீங்க இது வரைக்கும் இப்படி ஒரு பிரசங்க கேட்டீங்களான்னு எனக்கு தெரியாது ஐ don't know whether you have heard such sermons before that ஒருவேளை சொப்பனத்தை பத்தி உங்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கலாம் and you may have many confusions concerning this dream நான் தரிசனம் பார்க்க ஆரம்பிச்ச பொழுது ஊழியக்காரர் சொன்னாரு சொப்பனமோ தரிசனமோ ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு டைரியில எழுதி வை And what, when I started to see vision, a particular servant of God told me, and whatever dream or dreams or vision you may see, you அது must வ- note it down in the paper. அது வசனமா இருக்கலாம் It may be the word of God, ஒரு வெளிப்படுத்தலா it இருக்கலாம் may be the revelation, நடந்ததா or இருக்கலாம் it may be the truth that நடக்க happened, போறதாக or it may இருக்கலாம் be the future things would கத்தர் happen. அதை உனக்கு வெளிப்படுத்தும் போது எழுதி வை காலங்கள் வரும்பொழுது அது என்ன செய்யும் நிறைவேறும் When the Lord reveals, you must note it down, when the time comes, it will be happy, prospered. அழைப்பு கூட சொப்பனத்துல வருகிறதை ஊழியர்கள் பார்த்திருக்கிறார் அழைப்பு And even the calling comes in the dream and the servant of God have seen. அதனால உங்களுக்கு அப்படி சொப்பனங்கள்லாம் கிடைச்சிருக்கா Have you got such dreams பரலோக சொப்பனம் and heavenly dreams, இயேசுவை பார்க்கிறது ha- seeing the Jesus அப்படியே அந்த பொன்தல வீதியில நடக்கிறது and walking in the golden streets அ- அவரோடு கூட போய் உட்கார்றது and sitting with him? இப்படி எல்லாம் சொப்பனம் பார்த்திருக்கீங்களா Have you seen such dreams? இதெல்லாமே ஆவிக்குரியவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் and these are the spiritual experience the lord giveth to the spiritual one ஆதியாகமம் 28 ல பார்க்கும் பொழுது when we look into genesis chapter 28 12 ல யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் ஒரு சொப்பனம் 28 was 12 and Joseph the, Jacob is getting a dream அந்த சொப்பனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த and that was a dream which is known to all என்ன சொப்பனம் what was the dream or yeni by பெரிய ஏணி yeni போய் இருக்கு அது வானத்தின் நுனியில போய் அங்க போய் டச் பண்ணிருக்கு it was It was a big ladder, it touches the heavenly place. அங்கே அவன் ஒரு சொப்பன கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதை நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாயிருந்தார்கள் ஏனியின் உச்சியில அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமி எப்படி ஒரு சொப்பனம் பாருங்க See what kind of dream it was. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால பார்த்த சொப்பனம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் And the dream which was happened before the centuries and even today we were speaking it. ஆ, அவனுக்கு இருந்த சொப்பனம் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிற And the dream which it saw, it was that, it was a la- la- great ladder. ஏணிய பாக்குறான் அதுல தேவதூதர்கள் ஏறறாங்க இறங்கிட்டே இருக்காங்க He saw the ladder there the angels of God ascending and descending on it. எப்படி இருக்கும் சொப்பனம்? See how the dream was. இவன் பாத்திட்டே இருக்கும்போது ஏணியின் உச்சியில யார் நிக்கிறா? When he was looking into the ladder and he was speaking. கர்த்தர் நின்னு மறைமுகமா இல்ல டைரக்டா பேசுகிறார். நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை விட்டு நான் விலகுவதில்லை. ரொம்ப தெளிவா பேசுறாரு. இவன் சொப்பனத்திலேயே பேசுறான். Not in a hidden way and the Lord speak very directly to him and he was letting him, descending and descending, the Lord is going to bless him and he saw everything in dream. இன்னைக்கும் கூட அநேகர் நல்ல சொப்பனங்கள்லாம் பாக்குறான் Even today many are seeing the good dreams. ஒரு சில நரகத்துக்கு போனா பரலோகத்துக்கு போனாமா Some used to say that I went to heaven and hell. பைபிள்ல இல்லாததெல்லாம் புதுசு புதுசா சொல்லிட்டு இருப்பான் And they that was not in the Bible, they used to tell something. அங்க போய் அ, நரகத்துல பரிசுத்தம் அவங்கள பார்த்தம்மா பரலோகத்துல நடிகரை பார்த்தாமா தலையில சொல்லுவான் and he will tell upside down that i saw the saints in hell and the cinema stars in heaven அப்படி அல்ல it's not like that ஒரு கேரளால ஒரு சக ஒரு ஒரு சகோதரனுக்கு ஒரு சொப்பனம் and kerala a sister got a dream ஒரு ஒரு பிரதருக்கு ஒரு சொப்பனம் a brother got a dream என்ன சொப்பனம் what was the dream பரலோகத்துல இருந்து ஒரு ஹைவே மாதிரி கீழே இறங்குது and there is a highway that descend from heaven full அலங்கரிக்கப்பட்ட ஒரு vali and it was fully adorned with ஃபுல்லா தேவ தூதர்கள் ரெண்டு சைடு நின்னு பாட்டு பாடி வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க the angels of God on either side and they were singing song and welcoming them. அது இறங்கி இறங்கி இறங்கி இறங்கி இறங்கி வருது And it was coming down அப்ப இவர் போய் கேக்குறாரு என்னங்க விஷயம் அப்படினு and he went and asked and what's the matter? wait ராஜா வராரு And he said wait and king comes. ராஜா வராரு King is coming. எதுக்கு ராஜா வராரு Why the king comes? கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர் இருக்காருல்ல அவரை கூட்டி போறதுக்கு வராரு and the pastor at Coimbatore is there and he is coming down to take him அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எது வந்துருச்சு ட்ரம்பட் அடிச்சாச்சு யார் வந்துட்டா சாரட் வருது சர்வன்னு வருது when he saw through the dreams and the chariot descend down and the trumpet sounds ஒரு இடத்துக்கிட்ட வந்த உடனே இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து யார் போறா அந்த பாஸ்டர் போறாரு ரதத்துல ஏத்திட்டு ரதம் மேல போயிடுச்சு திருப்பி போயிடுச்சு when he reached the particular place and the pastor carried on this chariot and he went and he was went out அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு and was amazed at it சொப்பனம் முடிஞ்சது விசாரிச்சு பார்த்தா அதே டைத்துல கோயம்புத்தூர் பாஸ்டர் இறந்துட்டார் And after the dream, when you enquired the matter, at the same time, the Coimbatore pastor entered into glory. ஆனா அவர் அதுக்கு முன்னால சாகிறதுக்கு முன்னால இத்தனை மணிக்கு நான் எங்க போவேன் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால எல்லா ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு படுத்துக்கிட்டே அரை மணி நேரம் ஸ்டடி கொடுத்துட்டு ரதம் வரப்போகுது நீங்க எல்லாம் வெளியே போங்கன்ட்டாரு And before he died, and he was informing all the servants of God to assemble, and he told them, for a half an hour, he made a council to them, and he said, "The chariot is coming, please all depart from the room." இன்னும் பத்து நிமிஷத்துல ரதம் வரப்போகுது நீங்க எல்லாம் என்ன செய்ய எல்லாம் விலகிறது கரெக்டா பத்து நிமிஷத்துல ரதம் யாருக்கும் தெரியல எங்க தெரியுது ஆவியின் கண்கள் உள்ளவன் பார்க்கிறான் and he that has spiritual eye have seen that within 10 minutes the chariot comes and the chariot descended and you had see it இப்படி பார்த்தவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க சொல்லுங்க இல்ல பிலாத்தினுடைய மனைவி மாதிரி நான் சொப்பனத்தில் வெகுவாய் பாடுபட்டேன்னு சொல்ற பாதி கேஸ் தான் இருக்கு and many are there they like pilate's wife that i was troubled like in dream பிலாத்தினுடைய மனைவி ஆள் அனுப்பி சொல்லிவிட்டா அந்த நீதிமான் நிமித்தம் நான் சொப்பனத்தில் என்ன செஞ்சிட்டேன் படாத பாடு அந்த ஆளை ஏதாவது பண்ணிவிடாதேன்னு சொல்ல because of the just and i was troubled like anything in the dream and the pilot's wife informed இன்னைக்கு நம்முடைய சொப்பனங்கள் எப்படிப்பட்டது how was the dream today யாக்கோபின் சொப்பனங்கள் பரலோக தரிசனமாக இருந்தது and the jacob's dream is the vision of heaven அந்த இடத்துக்கு அவன் வானத்தின் வாசல் பெத்தேல் என்று பெயரிட்டார் and in the place and he called as bethel and it is the way of heaven ஒரு 20 வருஷம் அவன் மாமியார் வீட்ல செட்டில் ஆயிட்டான் for 20 years he settled in mother-in-law's house அப்படியே மாமனார் வீட்லயே உட்கார்ந்துட்டான் and he sat in father-in-law's house ஆனா நடந்தது என்ன no what happened கர்த்தர் ஒரு நாள் சொப்பனத்துல சொன்னாரு நான் உன்னை இங்க இருக்கிறதுக்காக நான் கொண்டு வரல நீ அதிக நேரம் இருந்தாச்சு நீ தகப்பன் வீட்டுக்கு திரும்ப And the Lord said that and you don't want to tarry in this place and you tarried for a long time and you must return back to your father's house. ஒரு பெரிய பாஸ்டருடைய அப்பா A big pastor's son. ஆளை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க If I tell the name and you will be identified. Famous famous figure மிஷன்ல And he was a famous figure. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருக்க மாட்டாரு His father will not stay at house அவங்க அம்மாட்ட பேசவே மாட்டாரு and he never speak to mother வீட்டுக்கு போக மாட்டாரு and he never go to house வீட்டுக்கு காசே கொடுக்க மாட்டாரு and he will not give money to the house நல்ல பென்ஷன் காசு அது பாட்டு ஃபைதம் ஃபைதமா ரவுண்ட் அடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டே இருப்பாரு and good pension amount and he will go move around ஃபைதம் on and faith and he will go very எவ்வளவு ஊளியக்காரங்க சொல்லி பார்த்தாங்க ம்ம் அது ரவுண்ட் தான் Many servants of God advised him but he will never stay he will keep on praying evlo ver jebichu paathanga ம்ஹும், illa and many prayed for him but it was not happened ana ella faithum போவாரு ella கூட்டத்துக்கும் போவாரு ella convention போவாரு அவருக்கு avarku nalla pension நல்லா nalla saapdi jaliya sugithunga and he has have a good pension amount he will go every faith homes and he attend all the conventions and he attend all the meetings tidinu paatha ஒரு suddenly ஒரு சொப்பனம் suddenly he got a dream ஒரே சொப்பனம் தான் only one dream நைட்டு சொப்பனத்துல செத்து போன அவங்க அக்கா வந்து வா தம்பி போதும் நீ ஏன் கூட வான்னு சொல்லி கூப்பிச்சான் At night dream and sister said that I'm going see and you have to come with me. செத்து போனா அவங்க அக்கா சொப்பனத்துல வந்து என்ன சொல்லிச்சான் தம்பி போதும் வா போலான்னு சொல்லிச்சான் அதோட இவருக்கு எது பிடிச்சிருச்சு ஐயோ செத்து போன அக்கா கூப்பிட்டாலே போச்சே நம்ம செத்துருவோன்ட்டு அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு எங்க ஓடி விட்டாரு நேர மனைவிட்ட வந்து செட்டில் ஆயிட்டாரு சாகர வரைக்கும் அங்க இருந்தாரு நான் தான் அங்க pastor elder sister as died said in the dream that you come with me and he said it is everything is enough and he carried away all his burden and he went to his house and was lived with the wife and i was the pastor at the time எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இது எவ்வளவு பெரிய பாஸ்டர்லாம் சொல்லிருக்காங்க ஒரே சொப்பனத்துல அக்கா கொண்டு வந்துட்டாளே I was astonished looking unto it in a single dream the elder sister brought him to house ஒரே சொப்பனம் தான் தம்பி நீ இருக்குறது வேஸ்ட் நீ வான்னு சொன்னா பாருங்க மரண பயம் பிடிச்சி நம்மள கொன்றுவாங்க போல்றங்கன்ட்டு ஓடி போய் வீட்ல உட்கார்ந்தார் in a single dream and the sister when said in a dream and got the terror of death and he came back to house வீட்டுக்கு போனது மாத்திரம் இல்லங்க அதுக்கு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு வருஷம் உயிரோட இருந்தாரு ஆனா மூணு வருஷமும் அப்படியே இன்ஜின் ஆஃப் ஆயிட்டாரு after 2 or 3 years and he was lived forever alive and the engine was off for 2 or 3 years எழும்புங்க அந்த எழும்பிட்டார் வாங்க கோயிலுக்கு போலாம் பேசாம ஆட்டோல ஏறுவார் வருவார் கோயில்ல உட்காருங்க உட்காருவார் நான் யோசிச்சேன் என்னடா இப்படி மாறிட்டான் மனுஷன் and i was thinking how this man can be சாகுற changed. வரைக்கும் அப்படிதான் until this death he obeyed everything ரொம்ப ஆடாத ஆண்டவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னா திருப்பி மொத்தமா முடிஞ்சு போயிடும் and you should not dance like anything like the lord switch off your ten everything and- இப்படி இப்படியும் சொப்பனங்கள் இருக்கிறது and such dreams are also there ஆ. அப்புறம் யாக்கோபிட்ட கத்தர் சொன்னாரு நீ கிளம்பு உன் ச- உன் தகப்பன் வீட்டுக்கு நீ வா The Lord said to Jacob and you depart and the to சொப்பனம் father's house. அவனை That one dream have turned him back. நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரத்தை adhigarathe paarkumbolude When we look into Judges chapter 7, 15th vasanathe paarkumbolude when look into 15th verse, gideon marubadi marubadi kelvi kettukonde வருகிறார் and Gideon was asking a question again and again, அவனுடைய avishwasam adhigirithukonde கொண்டே and his undoubtedness was increasing. kathar கர்த்தர் nee po paalayathukulla po anga oru ஒருத்தன் சொப்பனம் சொல்லுவான் அந்த சொப்பனத்தை கேளு அப்பொழுதாவது நீ திடப்படுவாய் The Lord said that you go to the camp and there will be the one who tell the dreams how you will be strengthened by hearing the dreams. எப்படி இருக்கும் பாருங்க அந்த சொப்பனத்தை கேட்ட பிறகுதான் அந்த உருண்டு வருகிறதான வார்க்கோதுமை அப்ப யாரு அவனுடைய பெயர் கிதியோன் சொன்ன ரைட் இறங்கி வந்தான் And hearing the dreams only he were able to understand the cake which was rolling and the dreamer said that and it was turned was a it was Gideon. அப்ப sopanangal enbadu உன்னை திடப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் And the- the the dreams is one must to establish you. சொப்பனங்கள் என்பது தேவன் பக்கம் உன்னை திருப்பக்கூடியதாக இருக்க And வேண்டும் the dreams must be the one who must turn you to God. சொப்பனங்கள் என்பது பரலோகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் The dreams must be the the one you must see the heaven. ஆ, சொப்பனங்கள் என்பது நீ பாவம் செய்யாமல் உன்னை தடுக்கிறதாக இருக்க வேண்டும் And dreams must be the one who must hinder you to stop sinning. 20 இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்ய துணியும் பொழுது கத்தர் அவனை தடுத்தார் In one place in Genesis chapter twenty verse six, when one got the courage to do the sin, the Lord hindered him. அப்ப அவன் சொன்னா நான் சுத்த கைகளோடு இந்த தப்பு செஞ்சாங்க தப்பு செய்யறானா அதை சுத்த கைகளோடு செஞ்சேன் அப்பதான் சொன்னாரு கத்தர் நான் உன்னை தடுத்தேன் And he said that and I was doing with my innocency of my hands and the Lord said, I stopped you. சொப்பனம் உன்னுடைய பாவ ஜீவியத்தை தடுக்கிறதாக இருக்கணும் And the dreams must be the one must hinder your sinful life. யாக்கோபு தன்னுடைய மாமனாருக்கு பயந்து ஓடுறான் And Jacob feared father-in-law and he went. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு ஓடுறான் and he took his wife and children and went from the place ஆனா மாமனார் இது தெரிஞ்சிட்டு அவனை விரட்டறான் but it was known to the father in law and he chased him அவனை எப்படியாவது அவன்ட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கணும்னு தான் வர்றான் and he was thinking the plan that he have take away everything from him ஆதியாகமம் 31 24ல வரும் பொழுது when it comes to genesis chapter 31 verse 24 லாபான்ட்ட கர்த்தர் பேசினார் நீ யாக்கோபிடத்திலே நன்மை என்று என்ன செய்ய கூடாது தீமை பேசாதே And the Lord spake to Laban and that you should not speak down to Jacob either good or bad. சொப்பனம் உன்னை எச்சரித்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் Dreams must be the one must warn you and must try to your spiritual life. உன்னுடைய சொப்பனங்கள் எப்படிப்பட்டது How is your dream? நல்ல தெய்வீக சொப்பனங்களை கேளுங்க and you must ask for the divine dreams தேவ சித்தமானது சொப்பனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் the will of god will be revealed to you தேவன் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துவார் and the lord will reveal his mind தன்னுடைய இதயத்தை வெளிப்படுத்துவார் he will reveal his heart நடக்க போறதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் he will reveal what is going to happen நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ And will I hide the thing that is going to prosper for தன்னுடைய Abraham? ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியர்களுக்கு சொல்லாமல் தேவன் எதையும் செய்ய மாட்டார் And the Lord will not perform anything to the servant of God, the prophets. அப்ப நீங்கள்லாம் தேவன் நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் We are all the children of God. உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்துல ஏதாவது நடக்க போகுதுன்னா உனக்கு அஞ்சு பேர்ல ஒரு ஆளுக்காவது தேவன் பேசணும் If I or there in your family, if something is going to happen in your family, the Lord must speak among you. அப்ப யாராவது ஒரு ஆளாவது உன் வீட்டுல திறப்புல நிக்கிற ஒரு ஆளா இருக்கணும் At least one in your family must be the one who is standing in the gap. ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்துவார் சொல்லுவார் and the lord will accurately abbreviate to you நம்ம விசுவாசி ஒருத்தர் இந்த சைக்கிள்ல அலுமினிய பாத்திரம் கொண்டு போய் விப்பார் one of our believer and he used to sell in the cycle the aluminum vessels அலுமினிய எவர்சல் ஒரு பாத்திரம் எல்லாம் கொண்டு போய் விப்பார் அது எவர்சல் vessel vessels and aluminum vessels ஒரு நாள் ஒரு குவார்ட்டர்ஸ்ல போய் பொருட்களை வச்சார் one day he went to the quarters and kept the vessels அப்ப எல்லாரும் எடுத்து எடுத்து பாத்துக்கிட்டு நாங்க வீட்ல கட்டி வரோம் அப்படி இப்படின்னு கொண்டு போனாங்க and they looked took the vessels and they said tell that and we want to show in house and come எல்லாம் பிசினஸ் முடிஞ்சு கிளம்புனா எது கதம் ஒரே ஒரு பெரிய பாத்திரம் இல்ல and after the business was over and one big vessel was missing இவரு எல்லாத்தையும் கேட்டாரு யாருமே இல்லன்ட்டாங்க and he asked everyone and everyone said it was not with him அவருக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா பெரிய துக்கமாச்சு ஏன்னா அன்னைக்கு நல்ல பிசினஸ் எல்லா பிசினஸ் முடிஞ்சு பார்த்தா ஒரு 2500 ரூபாய் கிடைக்கும்னு பார்த்தா இங்க 2500 ரூபாய் பொருளை யார் தூக்கிட்டு போயிட்டா ஏதோ ஒரு பொம்பளை தூக்கிட்டு போயிட்டா he was happy because he had a good business at that particular day and he earned up to 2500 but the cost of the big vessel was 2500 it was missing and that one girl one இவ வீட்ல வந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான் and he went to house and prayed ஆண்டவரே பிளாக் நம்பர் வீட்டு நம்பர் உள்ள எந்த செல்ஃப்ல அது இருக்குங்கிறது அப்படியே நைட் டிட்டோவா காட்டுறாரு at the night lords so shown him in a brief the plot number house number in which shelf it was kept அடுத்த நாள் நேரா அதே குவார்டர்ஸ்ல போய் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பிளாக்கு இந்த நம்பர் இந்த இடத்துக்குள்ள போனவனே அந்த பாத்திரம் இருக்கு ஐயோ நான் கவனிக்காம வச்சுட்டேன் நம்ம ஆளுங்க ஆளுங்களெல்லாம் ஆவிக்குரிய சொப்பனம் காணுங்கிறதுக்கு தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஒருவேளை சொப்பனத்துல டவுட்டா நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஓரளவு விளங்கி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் and only the spiritual ones i'm telling about the dream have have in the spiritual things and if you come with doubts and the lord is revealing into you யோசேப்பு மரியாளுக்கு மரியாளை தன்னுடைய மனைவியாக நியமித்தான் And Joseph espoused Mary as his wife. நியமிச்ச பிறகுதான் தெரியுது இயேசு அங்க உருவாயிருக்கிறார்னு After he- she was espoused and she was, he was came, to- he came to know that and Jesus was found. இப்ப என்ன பண்ணன்னு தெரியல And he don't know what to do. குழந்தை உண்டாயிருக்கு நம்ம எப்படிடா கல்யாணம் கட்டுறது And child was formed and how we can marry her. ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டான் And he was in confusion. இப்ப confusion ஆன உடனே என்ன பண்றது ஆஹ் சரி எப்படியாவது என்ன செய்யணும் தள்ளி விடணும்னு ஃபைனலுக்கு வந்துட்டான் In confusion, he don't know what to do and somehow he want a desire to cast it out. இப்ப கர்த்தர் நைட்ல பேசுறாரு Now the Lord speak to him in night. தெளிவா பேசுறாரு Clearly, he speak to him. மத்தேயு ஒன்னு இருபது 1:20 of Matthew. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது இப்படி தெளிவா சொன்னதுனாலதான் அந்த நிந்தையை அவன் சுமக்க ரெடியானான் And she only clearly it was mentioned to her and so she was ready to take the reproach. கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்துல தெளிவா பேசுறார். And the Lord clearly spake to him in dream. அப்ப அந்த தெளிவான சத்தியம் அவனுக்கு கிடைச்சதுனால நண்பர்கள், உறவினர்கள், சமுதாயம் தன்னுடைய எதையுமே அவன் சிந்திக்கல. ஆண்டவர் சொல்லிட்டார்னா அப்படியே ஒப்பு கொடுத்தான் And he got this clear dream and so uh, he left away all the friends and relatives and he was dreaming on the dreams. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படி விட்ட வெளிப்படுத்தல்கள் கிடைக்கிறது? And how many are getting such revelations? இப்ப பிள்ளைய பிள்ளை குழந்தை பிறந்திருச்சு Now the child was born. குழந்தை பிறந்திருச்சு சாஸ்திரிகள் எல்லாம் வணங்கிட்டாங்க இப்ப கத்தர் சொப்பனத்துல பேசுறாரு now the child was born astrologers bowed at him and the lord spoke to him in dream 2 12 பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் சும்மா யோசிப்பு வந்து இயேசுவின் தகப்பன்னு பேரெடுத்தாங்கிறது இல்லைங்க அவன் ஒவ்வொரு இந்த குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா நாடு நாடா வீடு விட ஓடினான் And just they were not taking the Jesus as as the one son and he was carrying him by street by streets and இந்த road by விசுவாச roads. ஜீவியத்தை காப்பாத்துறதுக்கு இந்த பரிசுத்த ஜீவியத்தை காப்பாத்துறதுக்கு இந்த சத்தியத்தின்படி உள்ள ஜீவியத்தை காப்பாத்துறதுக்கு நீ தூக்கிட்டு தெரு தெருவா ஓடணும் காப்பாத்தப்படணும் To preserve the life of faith and life of holiness and you have to carry on the street by streets and road by roads. உன்னுடைய அறிவு உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணக்கூடாது கத்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் You should not use your understanding and knowledge what the Lord says you must obey. ஆ, மூணு தெரு- மூணு சாஸ்திரிகளும் சொப்பனம் கண்ட உடனே வேறு வழியா அவன் அவன் நாட்டுக்கு ஓடியே போயிட்டான் When the three wise men, the three dreams and they departed in different countries. இப்ப இயேசு பிறந்துட்டாருன உடனே அப்படி மகிமை கனம்லாம் கிடைக்கல என்ன கிடைச்சது ஊரை விட்டு ஊரை விட்டு ஓடி ஓடி ஓடி பிள்ளைய காப்பாத்துறான் When Jesus was born and they did not get any glory or honor and by they were escaping out of the place and they rescued him. உன்னுடைய from the place. பரிசுத்தத்தையும் உன்னுடைய தெய்வீகத்தையும் உன்னுடைய அபிஷேகத்தையும் காப்பாத்துறதுக்கு நீ எங்கேயினாலும் போறதுக்கு ரெடியா இருக்கணும் And to preserve your holiness, divinity and anointing, you must be ready to carry over any places. இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைக்கிறான் We think that the problems was over. அப்ப கத்தர் சொல்றாரு நீ எழும்பி இஸ்ரேல் தேசத்துக்கு போன்னு சொல்லி The Lord said, "You wake up and go to the country of Israel." இப்ப இவன் பயப்படுறான் Now he dreamed back. என்ன பண்றதுன்னு What to do further? மத்தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் Matthew chapter 2 verse 22. ஆகிலும் அருகலாயோ தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவின் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு எப்படி இப்பதான் நாசரத்துக்கு போய் சேர்றாரு அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம் கத்தர் அவனை தன்னுடைய குமாரனை பாதுகாக்க அவர் யோசைப்போடு இடைபடுவதற்கு சொப்பனத்தை ஒரு வழியாக தெரிந்து கொண்டார் சொப்பனம் என்பது தேவன் தேவனுடைய பிள்ளைகளோடு இடைபட ஒரு வழியாக வைத்திருக்கிறார் And dream is the way where the Lord deals with the child of God to to be with him. ஆ, வீணான சொப்பனங்கள் மாயையை உண்டு பண்ணும் And this vain dreams or diverse dreams will தவறான bring சொப்- vanity. தவறான சொப்பனங்கள் பார்த்து குடும்பங்களை குழப்பி விடாதீர்கள் And don't make a have the wrong dreams and confuse your family. தவறான சொப்பனங்களை சொல்லி நீங்கள் குடும்பங்களை குடும்பங்களை மற்ற குடும்பங்களை பிரித்து விடாதீர்கள் Until uh, uh, knowing the wrong dreams and you should not separate the family and confuse your family. இன்னைக்கு உலகத்துல அப்படிலாம் சொல்றாங்க And today they are telling in the world like this. ஆ, ஒ- ஒரு அம்மா வந்து ஒரு இடத்துல சொல்லிச்சு உங்க வீட்ல தான் பொண்ணு எடுக்க சொன்னாருன்னு a woman said in particular place that and the lord said me to take ஒரு மாசம் கழிச்சு அது கேன்சல் ஆயிடுச்சு after one month it was cancelled அப்ப யார் சொன்னது முதல்ல சொன்னது then who சொல்லுங்க முதல்ல இந்த அம்மா ரோட்ல போகும்போது அந்த ஆளை பார்த்துட்டாங்க ஐயோ உங்க வீட்டுலதான் அங்க ஆவியானவர் எனக்கு எடுக்க சொல்றாரு பொண்ணுன்னு ஒரு மாசம் கழிச்சு கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு இப்ப எப்படி அது ஆவியானவர் சொன்னாரா என்ன சொன்னாரு Before a month, the Spirit of God urged me to take the bride from your house and it was cancelled after a month. And who said this? It was the Spirit of God told you. இருதயத்தின் தூண்டுதல்கள் எல்லாம் நீங்க ஆவியானவர் சொன்னார்னு சொல்லக்கூடாது And because of the instinct in your heart, you should not say, "The Spirit of God said this." அதனால சொப்பனங்களை நீங்கள் சரியான விதத்துல புரிந்து கொள்ளுங்க So you have to understand the dreams in a proper way. ஆ, எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. ஆ, இன்றைக்கு சொப்பனங்களை குறித்து ஓரளவு உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கு And today you have got a little bit explanation about the dreams. நீ தீர்க்கதரிசியானால் கத்தர் சொப்பனத்தில் உன்னோடு பேசுவார் If you are a prophet, the Lord will speak you through dreams. நீ நல்ல அபிஷேகத்துல இருந்தா கத்தர் உனக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார் If you are a good anointed person, and the Lord will reveal everything in dreams. ஆ, தானியேலுக்கு மறைபொருள்கள் சொப்பனங்கள்ல வெளிப்பட்டது And the Lord have revealed every secret things and hidden things to Daniel. யோசேப்புக்கு தேவனுடைய திட்டம் வருங்காலம் சொப்பனத்துல வெளிப்படுத்தப்பட்டது The plan of God and the future was given or revealed to Joseph in a dream. லாபான் சொப்பனத்துல எச்சரிக்கப்பட்டான் And Laban was warned of God in the dream. அபிமெலேக்கு சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டான் And Abimelech was warned of God in the dream. யாக்கோபு பரலோக தரிசனத்தை கண்டான் And Jacob saw the heavenly vision. வானத்தின் வாசலை ஏணியை பார்த்தான் and he saw the gates of heaven the ladder of heaven யாக்கோபு தேவனால் எச்சரிக்கப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு திரும்பினான் and jacob was warned of god and he turned back to his father's house gideon சொப்பனத்தினால் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் and gideon strengthened him to dreams Solomon சொப்பனத்தில ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் and solomon received wisdom through dreams இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு சொப்பனத்தினாலே நடத்தப்பட்டு குழந்தையை பரிசுத்தமாய் பாதுகாப்பாய் கொண்டு போய் சேர்த்தான் joseph the father of jesus and he was given a dream and he was rescued and preserved from prison எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம் let us all close our eyes and bend our knees. ஆமென் நாம் சொப்பனம் கண்டால் சரியாய் ஆவிக்குரிய சொப்பனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் If we dream dreams and we must have the dreams of spiritual things. வீணான சொப்பனங்கள் வேண்டாம் We don't want the vain dreams உயர்த்தமான சொப்பனங்கள் வேண்டாம் and we don't want the unnecessary dreams. தொல்லையின் திரட்சியினாலே பிறக்கிற சொப்பனங்கள் வேண்டாம் We don't want the dreams which comes of the multitude of business. மாயையாய் போகிற வி- சொப்பனங்கள் வேண்டாம் And we don't want the ma- the dreams of the right- diverse vanity. ஆ, எத்தனை பேர் பரலோக சொப்பனங்களை காண How many விரும்புகிறீர்கள் have desired to see the heavenly dreams? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் Lord, reveal your will to me. உம்முடைய மனதை எனக்கு வெளிப்படுத்தும் Lord, show your mouth to me நான் போகும் தேசத்தை எனக்கு வெளிப்படுத்தும் and show me the country which i என்னுடைய வருங்காலத்தை எனக்கு வெளிப்படுத்தும் and show me the future நல்ல நீங்க ஜெபிச்சீங்கனா உங்களை சொப்பனக்காரரா கர்த்தர் மாத்துவார் if you pray well the lord will make you a dreamer சபையை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார் Lord will reveal you about the church. தேசத்தை குறித்து வெளிப்படுத்துவார் He will reveal you about the nation. ஜனங்களை குறித்து He வெளிப்படுத்துவார் will reveal about the people. உன் மனைவி புருஷன் பிள்ளைகளை குறித்து He will வெளிப்படுத்துவார் reveal about the wife, children and husband, husband. ஆமென் தேவன் ஒரு சொப்பனம் கொடுத்தால் அதுல சமாதானம் இருக்கும் If the Lord gives a dream, there will be peace to you. பிசாசு ஒரு சொப்பனம் கொடுத்தால் அதுல கலக்கம் இருக்கும் If there is a devil give the dreams and there will be confusion. தேவன் ஒரு சொப்பனம் கொடுத்தால் அதுல ஐக்கியம் இருக்கும் If the Lord gives a dream, there will be unity. பிசாசு ஒரு சொப்பனம் கொடுத்தால் அதுல பிரிவினை இருக்கும் If the devil gives a dream, there will be separation. அபிஷேகத்துல நீ இருந்தால் உனக்கு பரலோகம் தெரியும் If you were an anointing, you can see the heaven. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. ஆவிக்குரிய சொப்பனம் காண்கிறவளாய் கர்த்தர் நம்மை மாற்றட்டும் Let the Lord change us all, the one who dream, the spiritual dreams. மகிமையை கூடியவளாய் மாற்றட்டும் Let the Lord change us, the one who see, the வாய glory. வாயை திறந்து கேட்கலாமா Let us all open our mouth and ask. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் Lord, you reveal your will to me உம்முடைய மனதை எனக்கு வெளிப்படுத்தும் Reveal your mind to me. என்னை குறித்து உம்முடைய வருங்காலத்தை வெளிப்படுத்தும் And reveal your glory about concerning me. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் And reveal what I should perform. பாவ பாவம் செய்யாதபடி என்னை தடுத்துக் கொள்ளும் You hinder me that I should not commit sin. நான் விழுந்து போகாதபடி என்னை எச்சரியும் You warn me that I should not be fallen. உம்முடைய சொப்பனங்கள் என்னை நித்தியத்துக்கு நேராய் வழி நடத்தட்டும் Let your dreams lead me to the eternity. ஹalleluya ஹalleluya ரபரப கரப கரபரப ஓ ஹalleluya ரிபானா மானா கஷபானியா ரபானா திரபாலா ஹிக்கபாலா பரபாலா பகரபா கதரபாலா கதரானியா Jesus, Jesus, Jesus, hallelujah. Amen, amen, amen. ஆமென். எனக்கு ஒரு ஆசை I have a desire. இந்த கூட்டத்தில் யோசிப்புகளாய் ஒரு சிலரை கத்தர் மாற்றவர் இந்த meeting the lord was turn a group in like a Joseph இந்த கூட்டத்தில் ஒரு சிலரை இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பை போல மாற்ற வேண்டும் In this meeting, the Lord have to turn particular group of people into the uh, Joseph, the father of Jesus. இந்த கூட்டத்துல ஒரு கூட்டத்தாரை கத்தர் தானியேலை போல மாற்ற வேண்டும் The Lord have to change one group of people in this meeting as Daniel. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க How many desire like this? ஆ, அப்படின்னா கத்தர் உங்களோட டெய்லி இடைவிடுவார் If so, the Lord will deal with you every day. ஆ, ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் Secrets will be revealed to you. மறைபொருள் வெளிப்படுத்தப்படும் Hidden things will be revealed. தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படும் Will of God will be revealed. நீ நடக்க வேண்டிய வழிகள் வெளிப்படுத்தப்படும் The way that you want to lead will be revealed to you. ஏபாலா பாக்காரா பாக்காத்திரா பாக்காரா பாக்காத்திரா பாக்காத்திரா ஆமென். தேவாவும் வழியாவும் ஆச்சரியமே மாறாவும் வாக்குகள் சத்தியமன்றோம் ஆச்சரியமே வாராவும் வாக்குகள் சத்தியமன்றான் உம்மலசனை தந்து வழி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் உம்மலசனை தந்து வழி நடத்தி முடிவிலும் மகி தேவாவும் காதலி பெயர் ஏற்றுக்கொள்வி உன் மனசு நினைந்து வழி நடத்தி விடுவிடும் மகிமையில்